لله الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله المرسلين وعلى آله وصحابه أجمعين قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد واعتصموا بحبل الله جميعا وكان النبي صلى الله عليه وسلم يد الله على الجماعه أو كما قال عليه الصلاة والسلام صدق الله مولانا العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين புகழ் அனைத்தும் அல்லா ஜல்ல ஷானகு தாலாவிற்கே உரித்தாக எம்பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள் தாவெண்கள் தப தாவெண்கள் சுகதாக்கள் சாலிகின்கள் நாதாக்கள் நல்லவர்கள் குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாகுக கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரித்தான் அல்லாஹுவின் நல்லடியார்களே இன்றைக்கு இஸ்லாம் காட்டும் சமூக ஒற்றுமை என்றொரு இந்த காலத்திற்கு அதுவும் நம் சமுதாயத்திற்கு தேவையான ஒரு தலைப்பின் கீழே சில விஷயங்களை பார்க்க இருக்கிறோம் அன்பிற்குரியவர்களே பெருமானார் செல்லல்லாஹு அலைவ செல்லும் ஒற்றுமையை பற்றி எப்படி வலியுறுத்தி இருக்கிறார்கள் இந்த ஒற்றுமை போனதற்கான நம் சமுதாயத்தை விட்டு ஒற்றுமை போனதற்கான காரணங்கள் என்ன ஒற்றுமை இல்லாததால் நாம் இழந்தது என்ன இழந்த ஒற்றுமையை பெறுவதற்கான வழிவகைகள் என்ன என்று நான்கு அமைப்புகளிலே நாம் இந்த ஒற்றுமையை பற்றி ஆய்வு செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம் அன்பிற்குரியவர்களே அல்லாஹுவின் நல்லடியார்களே பொதுவாகவே உலகத்தின் நியதி ஒன்று உண்டு தனி மரம் தோப்பாகாது தனியாக இருக்கிற பஞ்சு இருக்கிறதே சாதாரணமாக ஊதினால் பறந்து போய்விடும் அதே நூலாக மாற்றி கயிறாக ஆக்கப்படுகிற பொழுது அந்த கயிறு பல பொருட்களை பாதுகாப்பதற்கு உதவும் பல பொருள் ஒன்று சேருகிற பொழுது சாதாரணமாக இருக்கிற சங்கிலிகள் ஒன்றாக இணைகிற பொழுது யானையையே கட்ட உதவும் என்று ஒரு கவிஞன் பேசுவான் ஒன்றோடு ஒன்று இணைகிற பொழுதுதான் வலு இது உலகத்தில் இருக்கிற எல்லோரும் அறிந்த ஒன்றுதான் நபிகள் பெருமானார் செல்லல்லாக அலைஹி வஸல்லம் அழகாக சொன்னார்கள் யார் ஜமாஅத்தை விட்டு ஒரு ஜான் பிரிகிறாரோ மன் ஃபாரக்கல் ஜமாஅத் ஷிப்ரா இஸ்லாமி மின் உனுக்கிஹி அவருடைய கழுத்திலிருந்து ஹலஅ இஸ்லாம் இஸ்லாத்தினுடைய கொடியையே அவர் அகட்டிக் கொண்டார் இஸ்லாத்தை விட்டு வெளியேறி விடுகிறார் என்று பெருமானார் செல்லல்லா ஒளிவு செல்லும் சொல்லுகிறார்கள் ஜமாஅத்தோடு இணைந்திருக்க வேண்டும் ஒருவரை ஒருவர் சார்ந்திருக்க வேண்டும் என்று பெருமானார் பேசுகிறார்கள் இன்னொரு அதிசலை பெருமானார் சொல்லுகிற பொழுது சைத்தான் யாரை பிடிக்கிறான் என்றால் யார் ஜமாஅத்தை விட்டு ஒதுங்கி இருக்கிறார்களோ அவர்களை எளிதாக அவன் பிடித்துக் கொள்ளுகிறான் எப்படி ஓனாய் தனித்து வருகிற ஆட்டை பிடிக்கிறதோ அதை போல பிடித்துக் கொள்கிறான் சேர்ந்திருக்கிற பொழுது ஓனாயால் பிடிக்க முடியாது மான் கூட்டங்களிலே தனியாக செல்லுகிற மானை பிடிக்கிற அந்த நிகழ்வை நாம் எல்லாம் பார்த்துக் கொண்டுதான் இருக்கிறோம் சேர்ந்திருப்பவர்களை உலகத்தில் யாருமே அழிக்க முடியாது என்பது பெருமானார் செல்லல்லாஹு செல்லம் என்பவர்கள் சொல்லிக் கொடுக்கிற நியதி அல்லாஹும் சொல்லுகிறான் அல்லாஹுவினுடைய கயிற்றை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் ஒற்றுமை என்ற கயிற்றை பிடித்துக் கொள்ளுங்கள் விட்டுவிடாதீர்கள் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவிற்கு பேசுகிறார்கள் ஹதீஸ்களை நீங்கள் புரட்டி பார்த்தால் நன்றாக தெரியும் ஒரு சகாபி பெருமானார் இடத்துல வந்து சொல்லுவார் நவிய நாயகமே நாங்கள் சாப்பிடுகிறோம் நாயகமே நான் உண்ணுகிறேன் நாயகமே ஆனால் உணவிலே சுவை இல்லை நாயகமே அதற்கு என்ன வழி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அதற்கும் வழி சொன்னார்கள் குடும்பத்தோடு சேர்ந்து சாப்பிடுங்கள் உணவு சுவையாக இருக்கும் என்றார்கள் சாப்பிடுவதில் கூட ஒன்றாக சாப்பிட வேண்டும் என்று சொல்லிக் கொடுத்த மார்க்கம் இது அதை போன்று சென்றார் ஒற்றுமையாக குடும்பத்தோடு சாப்பிட்டார் பெருமானாரிடத்தில் வந்து சொல்லுகிறார் நாயகமே இப்பொழுதுதான் நான் உணவினுடைய உண்மை சுவையை அறிகிறேன் பெருமானார் எப்படி சாப்பிட்டார்கள் ஆயிஷா அலி அல்லாஹுத்தாலாவும் நபிகள் பெருமானார் செல்லல்லாஹு அலைவ செல்லமும் சாப்பிட்ட வரலாறுகள் புகாரியிலே உண்டு ஒரு கறித்துண்டை எடுத்து ரெண்டு பேரும் போட்டி போட்டு சாப்பிடுவாங்களாம் இவர்கள் ஒரு கடிகடிக்க அதை பிடுங்கி அவர்கள் ஒரு கடிகடிக்க அதை பிடுங்கி இவர்கள் ஒரு கடிகடிக்க என்ன ஆனந்தம் ஒற்றுமையில் சுகம் உண்டு பெருமானார் செல்லல்லா அலைஹி வசலம் அன்னவர்கள் ஒரு அதிசல இப்படியும் பேசுவார்கள் மூன்று இடங்களிலே பொய் சொல்வதற்கு அனுமதி உண்டு வேறு எங்குமே பொய் சொல்லக்கூடாது மூன்றே மூன்று இடங்களிலே பொய் சொல்லிக் கொள்ளலாம் ஒன்று போர்க்களத்திலே முகாதா எதிரிகளுக்கு தங்களை பற்றிய பயம் வர வேண்டும் என்பதற்காக போரிலே பொய் சொல்வதற்கு மார்க்கம் அனுமதி அளித்திருக்கிறது இரண்டாவதாக குடும்ப போர் ஒன்று இருக்கிறது மனைவி மனைவியிடத்திலே பொய் சொல்லிக் கொள்வதற்கு மார்க்கம் அனுமதி அளிக்கிறது சில பெண்கள் நிறைய காஸ்ட்லி பொருளை தான் விரும்புவாங்க சின்ன பொருளை விரும்ப மாட்டாங்க ஒரு முன்னூறு ரூபாய்க்கு சேலை எடுத்து கொண்டு போறேன் முன்னூறு ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்தேன் என்று சொன்னா மூஞ்சிலே தீக்கிரிஞ்சிருவா அதனால அந்த மாதிரி இடத்துல முன்னூறு ரூபாய்க்கு வாங்கி அதை கிழிச்சிட்டு எழுநூறு ரூபாய்ன்னு சொல்லிக்கலாம் மார்க்கம் அனுமதி அளிக்கிறது சில பெண்கள் அதற்கு நேர் மாற்றம் எழுநூறு ரூபாய்க்கு சேலை வாங்கினேன்னு சொன்னா தெருவுல தூக்கி போட்டுருவா எல்லாரும் இருநூறு ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்காங்க நீ என்ன எழுநூறு ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்திருக்கிற என்று சொல்லி விடுவா அந்த மாதிரி பெண்களிடத்துல கொஞ்சம் குறைச்சு சொல்லிக்கலாம் மார்க்கம் அனுமதியை அளித்திருக்கிறது மனைவிமார்களிடத்திலே தேவை ஏற்படுகிற பொழுது அதுக்காக பீவிட்ட பேசுறதெல்லாம் போய் தான் பேசணும்னு சொல்ல சொல்ல சிலர் இந்த அதிசை வச்சுக்கிட்டு பேசுறதெல்லாம் ஒரு உண்மை கூட சொல்றது இல்ல எல்லாம் போய் தேவை நிர்பந்தத்திலே சொல்வதற்கு அனுமதி உண்டு மூன்றாவதாக பெருமானார் செல்லல்லா ஒளிவு செல்லும் சொன்னார்கள் ஒற்றுமைக்காக போய் சொல்லலாம் ரெண்டு சகோதரர்கள் ஒருவருக்கு ஒருவர் சண்டை போட்டுக் கொண்டிருக்கிறார்கள் ஒரு ஜமாத்துக்கும் இன்னொரு ஜமாத்துக்கும் சண்டை நடக்கிறது அவர்களை ஒன்று சேர்த்து வைப்பதற்காக பொய் சொல்வதற்கு மார்க்கம் அனுமதி அளித்திருக்கிறது இஸ்லாஹு தாத்தில் பைன் என்ற அரபியிலே சொல்லுவார் பொய் என்பது அல் கிதுபு பொய் என்பது சமுதாயத்தை அழித்து விடும் என்று பெருமானார் சொல்லுகிறார்கள் அந்த பொய்யை கூட சொல்வதற்கு மார்க்கம் மூன்று பேர்களுக்கு அனுமதித்திருக்கிறது அதிலே ஒன்று ஒற்றுமைக்காக போய் சொல்லலாம் நபிகள் பெருமானார் செல்லல்லா ஒளிவு செலத்தினுடைய வரலாறுகளை பார்க்கிறோம் பெருமானார் செல்லல்லா ஒளிவு செலம் என்பவர்கள் தொழுகையிலே சஃப்பு கொஞ்சம் கோணில் மாணலா இருந்தா பெருமானாரினுடைய முகம் மாறிவிடும் போர்க்களத்தினுடைய அணிகளை சரி செய்வதை போன்று தொழுகையினுடைய சப்புகளை சரி செய்வார்கள் காரணம் கேட்கிற பொழுது பெருமானார் செல்லல்லா ஒளிவு செல்லம் சொல்கிறார்கள் இங்கு ஒற்றுமை இல்லை என்றால் வேறு சமுதாயத்தில் எங்கு ஒற்றுமை இருக்கும் என்று கேட்கிறார்கள் இந்த ஒற்றுமைதான் வெளி உலகத்திற்கும் பாடமாக அமைய வேண்டும் என்று சஃப்புகளை சரி செய்து கொடுத்தார்கள் ஒரு தடவை பெருமானார் செல்லல்லா ஒளிவு செல்லும் தொழுகையிலே தவறுதலாக ஓதுகிறார்கள் மாற்றி ஓதுகிறார்கள் தொழுகையை முடித்துவிட்டு சொன்னார்கள் நீங்கள் அணியை சரியாக வகுக்கவில்லை அதனால் தான் எனக்கு பிரச்சனை என்றார்கள் இங்கே ஒற்றுமை இல்லை என்றால் அந்த ஒற்றுமை இன்மை இமாமை பாதிக்கும் என்பதை பெருமானார் செல்லல்லா அலைஹி செல்லும் சொல்கிறார்கள் இமாமை மட்டுமல்ல அந்த சமுதாயத்தையே பாதிக்கும் என்கிறார்கள் குமான் நபிகள் கோமான் செல்லல்லா அலைஹி நாயகத்தையே பாதித்திருக்கிறது என்றால் கொஞ்சம் எண்ணி பார்க்க வேண்டும் கொஞ்சம் கால் முந்தி பிந்தி போனது ஒற்றுமை இல்லாமல் போனது நாயகத்திற்கே பாதிப்பை கொடுக்கும் என்றால் நாம் எண்ணி பார்க்க வேண்டும் நம் நிலை எப்படி இருக்கும் இப்ப எந்த அளவிற்கு வலியுறுத்தி இருக்கிறார்கள் பெருமானா செல்லல்லா ஒளிவு செல்லும் அல்லாவும் குரான்ல தனி மனிதன் தான் வணங்குகிறான் தனியாக நாம் தொழுகிற பொழுது சுன்னத் தொழுகிறேன் ரக்கா தொழுகிறேன் என்று தனியாக தொழுகிற பொழுது கூட இய்யாக்க நபுது வ இய்யாக்க நஸ்தைன் என்று தான் ஓதுவோமே தவிர இய்யாக்க அபுது வ இய்யாக்க அஸ்தைன் யா அல்லாஹ் உன்னை நான் வணங்குகிறேன் உன்னை உன்னிடத்திலே நான் உதவி தேடுகிறேன் என்று சொல்ல வேண்டும் ஆனால் தனியாக வணங்குகிற பொழுதுல வணங்குகிற பொழுது கூட நாம் சொல்லுவோம் யா அல்லாஹ் உன்னை நாங்கள் வணங்குகிறோம் நாங்கள் உன்னிடத்தில் உதவி தேடுகிறோம் சமுதாயத்தையும் சேர்த்து பேசுகிறான் அல்லாஹ் சமுதாயத்தையும் இணைத்து பேசு என்றைக்குமே தனியாக நிற்காதே ஜமாத் வேண்டும் ஒற்றுமை வேண்டும் கூட்டமைப்பு வேண்டும் என்று அல்லாஹ் சொல்கிறார் யாராவது ஒருவன் துவாவிலே தனியாக கேட்டால் அந்த துவா அங்கீகரிக்கப்படாது பெருமானார் செல்லல்லா அலைஹி வஸல்லம் சொன்னாரு ஒரு சகாபி கேட்டுக்கிட்டு இருக்காரு யா எனக்கு மட்டும் ரஹமத் சீ யா என்னை மட்டும் காப்பாத்து நிறைய பேர் இப்படி கேட்கறது உண்டு நம்ம ஆளுகள்ல என்னை மட்டும் காப்பாத்து எனக்கு மட்டும் உதவி செய்யு பெருமானார் இதை பார்த்து விட்டு சொன்னார்கள் உன் துவாவுக்கு அல்லாஹ்வின் பக்கம் தேவையே கிடையாது சமுதாயத்தை இணைத்து பேசி என்கிறார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹும்ம ரஹம்னா அல்லாஹும்ம அஃபிர்லனா யா அல்லாஹ் எங்களுக்கு மன்னி எங்களுக்கு கிருபை செய் ரப்பனா ظلمنا அன்ஃபுஸனா இப்படிதான் கேட்கணும் துவாவிலே கூட சமுதாயத்தை இணைத்து இணைத்து பன்மையாக கேட்க சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பவர்கள் தூண்டுகிற நிகழ்வுகளை பார்க்கிறோம் எந்த அளவிற்கு சமுதாயத்தை ஒன்றுபடுத்தி இருக்கிறார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பனு முஸ்தலிக் போர்க்களம் நடக்கிறது சினான் தெஹதாத் இரண்டு சகாபாக்கள் சினான் என்பவர் அன்சாரி தெஹதாத் என்பவர் முஹாஜிர் போர்க்களம் முடித்து வருகிற பொழுது தண்ணீர் சண்டை ஏற்படுகிறது தண்ணிக்காக இரண்டு பேர்கள் சண்டை கொடுக்கிறார்கள் சினான் சொல்லுகிறார் நான் தான் முடிப்பேன் அன்சாரி முஹாஜிர் சொல்லுகிறார் நான் தான் பிடிப்பேன் என்று இந்த தண்ணி சண்டை அன்றையிலிருந்து இன்று வரைக்கும் இருக்கிறது கடைசியில அந்த சினான் அன்சாரிகளே வாருங்கள் என்றார் தனி மனித சண்டை சமுதாய சண்டையாக மாற்றப்படுகிறது அன்சாரிகளே வாருங்கள் என்றார் திகராது பார்க்கிறார் முஹாஜிர் அல்லவா முஹாஜிர்களே வாருங்கள் என்றார் இவர் எனக்கு அநியாயம் செய்கிறார் என்று இப்பொழுது தனி மனித சண்டை சமுதாய சண்டையாக மாற்றப்படுகிற பொழுது ஹுமான் நபிகள் கோமான் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலையிட்டு இன்னும் நீங்கள் ஐயாமுல் ஜாகிலியத்தில் தான் இருக்கிறீர்கள் என்று மீண்டும் ஒற்றுமையை ஏற்படுத்தினார்கள் என்ற வரலாறுகளை பார்க்கிறோம் அதற்கு பிறகு அன்சாரிகளுக்கும் முஹாஜிர்களுக்கும் மத்தியிலே மோதல் வந்ததாக வரலாறே இல்லை இன்னைக்கு அது நடக்கிறதா இல்லையா சமுதாயத்திலே தனி மனித சண்டைகள் தான் சமுதாய சண்டைகளாக மாற்றப்படுகிறது அதிலே சரியான நேரத்திலே போய் அதை தடுப்பதற்கு நம் சமுதாயத்தில் ஆள் இல்லை அதனால் பல வேர்கள் சமுதாயத்திலே பாதிக்கப்பட்டு நிற்பதை பார்க்கிறோம் காரணம் இந்த தனி மனித சண்டையால் ஒற்றுமை பாதிக்கப்படுகிறது பெருமானார் செல்லல்லாஹ் ஒளிவ செல்லும் கண்ணும் கருத்துமாக ஒன்றுபடுத்தினார்கள் என்ற வரலாறுகளை பார்க்கிறோம் முதல் முதலிலே நபிகள் பெருமானார் செல்லல்லாஹ் ஒளிவ செல்லும் மக்காவிலிருந்து மதினாவிற்கு செல்லுகிற நேரத்திலே பெருமானார் செல்லல்லாஹ் ஒளிவ செல்லும் ஏற்படுத்திய முதல் வேலை ஒற்றுமைதான் சகோதரத்துவத்தை ஏற்படுத்தினார்கள் ஒரு அன்சாரி ஒரு மகாஜிர் நீங்க ரெண்டு பேரும் சகோதரர்களாக இருந்து கொள்ளுங்கள் ஒரு அன்சாரி ஒரு மகாஜிர் நீங்கள் இரண்டு பேர்களும் இனிமேல் சகோதரர்களாக இருந்து கொள்ளுங்கள் எந்த அளவிற்கு சகோதர உணர்வை சமுதாயத்திலே உண்டு பண்ணினார்கள் ஒற்றுமையை ஏற்படுத்தினார்கள் உலக வரலாறு இதுவரைக்கும் இப்படி ஒரு நிலையை பார்த்ததும் இல்லை கேட்டதும் இல்லை அன்சாரிகளிடத்திலே கொண்டு போய் மகாஜிர்களை இதுவரைக்கும் சம்பந்தமே இல்லை சம்பந்தம் இல்லாதவர்களை கொண்டு போய் இவர் உன்னுடைய சொந்தம் உன் வீட்டுல வச்சுக்கோ என்றார்கள் பெருமானார் போன உன்னு அவர் செஞ்சாரு தன்னுடைய சொத்திலே சருபாதியை முஹாஜிருக்கு எழுதி கொடுக்கிறார் நடக்குமா உலக வரலாற்றிலே யாராவது செய்தது உண்டா தன் சொத்திலே பாதி ஏன் தன் சுகத்திலும் பாதி ரெண்டு மனைவி இருந்தா ஒரு மனைவியை தலாக்கு கொடுத்து தலாக்கு கொடுத்து தன்னுடைய தோழருக்கு மடமுடித்து வைத்த வரலாறு உலகத்திலே எங்கும் கிடையாது பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய அந்த ஒற்றுமையில் தவிர உலகம் எங்கும் பார்க்க முடியாது எவ்வளவு ஒற்றுமையை பெருமானார் உருவாக்கி கொடுத்தார்கள் இப்படியே ஒவ்வொருத்தரா சேர்த்து விடுறாங்க பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலி மட்டும் விட்டு விடுகிறார்கள் அலி ரலியல்லாஹுக்கு இன்னொருத்தரை ஜாயின் பண்ணி விடல பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அன்சாரி ஒரு மஹாஜிர் ஒரு அன்சாரி ஒரு மஹாஜிர் ஒரு அன்சாரி ஒரு மஹாஜிர் இப்படியே சேர்த்துக் கொண்டிருக்கிற நபிகள் பெருமானா செல்லல்லா உலக வச்சலாம் அலிரடி அல்லாஹுவை விட விட கடைசியில் ஆளே இல்ல அலிரடி அல்லாஹு தாலாவுக்கு ரொம்ப ஷேம் ஆயிடுது வக்கசுர அல்மி அரசூலல்லா நாயகமே என் முதுகு எலும்படாம் உடைஞ்ச மாதிரி இருக்கிறதே நாயகமே எனக்கு தகுதியாக யாருமே இங்கு இல்லையா நாயகமே என்னையும் ஒரு அன்சாரியோடு நண்பராக ஆக்கி வையுங்கள் நாயகமே நான் மௌத்து வரைக்கும் மௌத்து வரைக்கும் அவருக்கு தோழராக இருப்பேன் நாயகமே ஆனால் அந்த அன்சாரி இடத்திலே நான் எதையும் எதிர்பார்க்கவில்லை நாயகமே நான் உழைத்து என் அன்சாரி தோழரை நான் காப்பாற்றுவேன் நாயகமே அதனால் எனக்கு ஒரு தோழரை நண்பரை ஏற்படுத்துங்கள் நாயகமே என்று அழிதறி அல்லாஹு குரல் எழுப்ப பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் அழியே எனக்கு ஒரு தோழரை நான் ஏற்படுத்தல பாத்தியா ஏன் தெரியுமா அந்த ரஃபீக் ஜன்னா நீயும் நானும் தோழராக இருந்து கொள்ளலாம் அந்த ரஃபீக் ஜன்னா சொர்க்கத்திலும் எனக்கு தோழர் நீதான் இந்த உலகத்தில் மட்டுமல்ல சொர்க்கத்திலும் எனக்கு தோழர் நீதான் என்று பெருமானார் செல்லல்லாஹ் அலைவ செல்லும் தோழமையை உருவாக்கிக் கொண்டார்கள் ஒரு ஜமாத்தை உருவாக்கிக் கொண்டார்கள் என்பதுதான் வரலாறு ஏன் பெருமானார் செல்லல்லா ஒளி வசலம் மேராஜினுடைய வேலையில பெருமானாரை மட்டும் அல்ல நாடி இருந்தால் அழைத்திருக்கலாம் மேராஜுக்கு அங்கேயும் ஒற்றுமையை நிலவ வேண்டும் என்பதற்காக பைத்துல் முக்கத்தில எல்லா நபிமார்களையும் ஒன்று சேர்த்து பெருமானாரை கொண்டு போய் அந்த நபிமார்களுக்கு எல்லாம் தொலை வைத்து பெருமானார் செல்லல்லா வழிவு செல்லத்திற்கோ அவர்களுக்கு மத்தியிலே ஒற்றுமையை அல்லாஹ் நிலவுகிறான் இப்படி எங்கு பார்த்தாலும் ஒற்றுமையாகத்தான் குரானுக்குள்ளேயும் ஹதீசுக்குள்ளேயும் பார்க்க முடியும் இந்த ஒற்றுமை நம் சமுதாயத்தை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போய் இன்றைக்கு அனாதை சமுதாயமாக நாம் நிற்கிறோமே அதற்கு என்ன காரணம் ஆன்மீக ரீதியான காரணங்கள் என்ன இன்றைய உலக ரீதியான காரணங்கள் என்ன குரான் ஹதீஸ் அடிப்படையிலே நாம் ஆய்வு செய்கிற பொழுது ஒரு சில காரணங்களை ஒரு ஐந்து ஆறு காரணங்களை நாம் பார்க்க முடிகிறது முதலாவதாக பெருமானார் செல்லல்லா குடிவசிலும் ஒரு ஹதீஸிலே சொன்னார்கள் சையாத்தி காலம் வரும் ஐந்து விஷயத்தை பிரியப்படுவார்கள் ஐந்து விஷயத்தை மறந்து போவார்கள் பெருமானார் தெளிவாக சொல்லுகிறார்கள் யுகிப்பூனல் மால வ ஹைசாப காசு வர வேண்டும் என்று பிரியப்படுவார்கள் அதற்கு கேள்வி கணக்கு இருக்கிறது என்பதை மறந்து போவார்கள் எப்படி சம்பாரிச்சே எப்படி செலவழிச்சே நல்லா கேள்வி கேட்பான் பாக்கெட் நிறைய வேண்டும் என்றுதான் ஆசைப்படுவார்கள் ஒரு காலத்திலே அதற்கு நாளைக்கு மறுமையிலே கேள்வி கணக்கு இருக்கிறது என்பதை சமுதாயம் மறந்து போவார்கள் இருக்கிறதா இல்லையா அவரவர் நெஞ்சை தொட்டு பேசிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் இரண்டாவதாக பெருமானார் செல்லல்லா ஒளிவசலம் சொன்னார்கள் யூ ஹிப்பூனல் ஹயாத்த என்சோனல் மமாத்த வாழ வேண்டும் என்று பிரியப்படுவார்கள் மௌத்தை மறந்து போவார்கள் மௌத்து ஞாபகம் நம்மள எத்தனை பேத்துக்கு வந்திருக்கிறது எண்ணி பார்க்க வேண்டும் ஹயாத்தை பிரியப்படுவார்கள் தொண்ணூத்தஞ்சு வயசு கிழவன் கூட நாளைக்கு நாம என்ன செய்யலாம் இன்னைக்கே மூத்தா போற லெவல்ல இருக்கிறாரு நாளைக்கு நம்ம என்ன செய்யலாம் நாளைக்கு மார்க்கெட்ல போய் நான் ரொம்ப நாளா இதை சாப்பிடணும்னு ஆசைப்படுறேன் அந்த பூசணிக்காய வாங்கிட்டு வா சொரக்காய வாங்கிட்டு வா என்று சொல்லுகிற கிழவன்மார்களும் நம் சமுதாயத்தில் உண்டு பிரியப்படுவார்கள் மௌத்தை மறந்து போவார்கள் மூன்றாவதாக பெருமானார் சொன்னார்கள் யுஹிப்பூன துன்யா என்சோனல் ஆகிரா உலகத்தை பிரியப்படுவார்கள் ஆகிரத்தை மறந்து போவார்கள் மறுமையின் சிந்தனையே வராது உலகத்தினுடைய சிந்தனை மட்டும்தான் தான் எப்படி தன் மனைவி எப்படி குடும்பம் எப்படி குழந்தைகள் எப்படி பேரன் எப்படி பேத்தி எப்படி இதைத்தான் நினைத்துக் கொண்டிருப்பார்களே தவிர மறுமைக்காக நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை மறந்து போவார்கள் நான்காவதாக பெருமானார் சொன்னார்கள் யுஹிப்பூன குசூர என்சவுனல் குபூர மாடா மாளிகைகளை பிரியப்படுவார்கள் மன்னரையை மறந்து போவார்கள் உலகத்திலே வாழ்கிற பொழுது ஒரு குச்சு வேண்டும் நமக்கு அதற்காக வேண்டி என்ன பாடாவது படலாம் வெளிநாடுகளுக்கு செல்லலாம் பாலைவனத்தினுடைய சூட்டை கூட தாங்கி நாம் நம்முடைய குழந்தைகளுக்கு குட்டிகளுக்கு ஒரு வீட்டை அமைத்துக் கொடுக்க வேண்டும் என்று பிரியப்படுவார்கள் அதே நேரத்தில் கவரிலே நமக்கு ஒரு வீடு வேண்டுமே என்பதை மறந்து போவார்கள் ஹல்க படைப்பினங்களை பிரியப்படுவார்கள் படைத்தவனை மறந்து போவார்கள் படைப்பினங்களுக்காகவே வாடுவார்கள் இதை செய்யாட்டி அவர் கோச்சுக்குவாரு அதை செய்யாட்டி இவர் கோச்சுக்குவாரு என்று படைப்பினங்களுக்காக வாடுவார்கள் படைத்தவனை மறந்து போவார்கள் இப்படி நடந்தால் இந்த ஐந்தும் நடந்தால் இன்ன உம்மத்தி என் சமுதாயம் துண்டு துண்டாக சிதறடிக்கப்படுவார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு செலவு சொன்னார்கள் இந்த ஐந்தும் நடக்கிறது இன்றைக்கு மூன்று பார்ட்டியும் இருக்கிறது இரண்டாவது ஒரு காரணம் நஃப்பரஸ்தி நஃப்பரஸ்தி தான் சொல்வதைத்தான் எல்லோரும் கேட்க வேண்டும் என்ற நிலை சமுதாயத்திலே உருவானால் பெருமானார் செல்லல்லா செல்லும் சொல்லியிருக்கிறார்கள் ஹரீஸ் பேராசைக்காரனால் தான் சொல்வதை மட்டும் சமுதாயம் கேட்க வேண்டும் என்று நினைத்தால் சமுதாயம் துண்டாய்விடும் இன்றைக்கு அது இருக்கிறதா இல்லையா வேற எந்த சமுதாயத்திலே அது இல்ல நம்ம சமுதாயத்துல மட்டும்தான் இருக்கு எல்லாருமே தலைவர்கள் தான் போய் ஒரு ஜமாத்தினுடைய தலைவர்கிட்ட போய் ரெண்டு தடவை சொல்லுவாரு மூணாவது தடவை கேட்காருனாக்கா அவருக்கு எகைன்ஸ்ட் இவர் ஒரு பார்ட்டி ஆரம்பிச்சிருவாங்க எவ்வளவு மோசம் தான் சொல்வதை தான் கேட்க வேண்டும் ஒரு அதீசிலே ஒரு அழகான வரலாறு பொறிக்கப்படும் இபிலிஸ் சிராவனை போய் பார்ப்பான் இபிலிஸ் பிராவனை போய் பார்த்து ரெண்டு பேரும் பேசிட்டு இருப்பாங்க அஸ்லாம் அலைக்கும் ரஹமத்துல்லான்ட்டு போயிருவாங்க நேரா இபிலிஸ் பிராவனை பார்த்து அப்பா நீ நம்மள விட பெரிய ஆளு அப்ப நீ யாருன்னு கேட்பான் இபிலிஸ் நீ யாரு நான் தான் பிரவுன் பிரவுன் கேட்பாரு நீ யாரு நான் தான் இபிலிஸ் உன்னோட நான் பெரியானா பிராவுன் கேட்கிறான் இபிலிஸே உன்னோட நான் பெரியானா ஆமாப்பா நான் இத்தனை காலமா மனுஷனை கிடைத்தேன் ஒரு நாள் கூட நான் தான் அல்லான்னு சொன்னதே இல்ல நீ ஏறிட்ட ஒரு நாள் கூட அல்ல நான் தான் சொன்னதே இல்ல ஆனா நீ அதனால புக்கும் இல்லாத நான் தான் எல்லாத்துக்கும் ரப்புன்னு சொன்னேன் சொல்லிட்டு ரெண்டு பேர் பேசிக்கிட்டே இருக்கும்போது நம்ம ரெண்டு பேர்த்தையும் கூட பெரிய ஆள் ஒரு ஆள் இருக்கு தெரியுமா இவ்வளவு கேட்பான் நம்ம ரெண்டு பேர்த்த கூட பெரிய ஆள் யாரு தான் சொல்றதான் எல்லாரும் கேட்கணும்னு நினைக்கிறான்ல அவன் தான் நம்ம ரெண்டு பேர்த்த கூட பெரிய ஆளு யாரு சொல்றதையும் கேட்க மாட்டான் அவன் சொல்றதைத்தான் கேட்கணும்னு நினைப்பான் இபிலிஸ் பாடம் நடத்துகிறான் பிராவுனுக்கு அவன் சொல்வதைத்தான் அத்தனை பேர்களும் கேட்க வேண்டுமாம் இன்றைக்கு சமுதாயத்தில் இருக்கிறதா இல்லையா எண்ணி பார்க்கிறோம் இதனால் சமுதாயம் இன்றைக்கு பிளவுபட்டு இருக்கிறது மூன்றாவது காரணம் பேராசை பேராசையின் காரணமாக சமுதாயத்திலே பிளவு விழுந்தது அன்றைக்கு பகதாது நகரத்தை தாத்தாரியாக்கள் வந்து தாக்கினார்களே தாக்கி பாதாது நகரத்தை சூறையாடி கலாக்குகான் அரசரை பிடித்து சிறையிலே வைக்கிறார்கள் அரசனுடைய மாளிகையை சோதனையிட்டால் மாளிகையில் முழுக்க பெரும் பெரும் ஹவுசுகள் குழிகளை தோண்டி அந்த அரசன் முழுக்க தங்கமாக சேர்த்து வைத்திருந்தான் அரசன் இந்த கலாக்குகான் தங்கமாக சேர்த்து வைத்திருப்பதை பார்த்து கடைசியில் அரசனை ஜெயில வச்சு தாத்தாரியாக்கள் அந்த தங்கத்தை உணவாக அனுப்பினார்களாம் நீ இதை சாப்பிடு சமுதாயத்திற்கு தராமல் நீ தங்கத்தை தானே சேர்த்து வைத்திருந்தால் சேர்த்து வைத்திருந்தாய் இதையே நீ உணவாக சாப்பிடு என்று சாப்பிட முடியுமா அழிக்கப்பட்டார்கள் என்ற வரலாறுகளை பார்க்கிறோம் இன்றைக்கும் அன்புக்குரியவர்களை எண்ணி பார்க்க வேண்டும் ஒவ்வொரு ஆளுடைய வீட்லையும் போய் பார்த்தோம்னு சொன்னா யாருன்னு நான் சொல்ல தேவையில்லை போய் பார்த்தா பல கோடி வந்துகிட்டே இருக்கு பேராசை காசின் மீது மோகம் இதனால் இந்த சமுதாயம் துண்டாக்கப்பட்டார்கள் சமுதாயம் துண்டாக்கப்படுகிறார்கள் அடுத்த காரணத்தை நாம் பார்க்கிற பொழுது இனவெறி நிறவெறி மொழிவெறி இன்றைக்கும் மாறவில்லை சமுதாயத்தில் இதனாலும் நம் சமுதாயம் துண்டாக்கப்படுகிறார்கள் இன்றைக்கும் இனவெறி உண்டு நிறவெறி உண்டு மொழிவெறி உண்டு நீ உருதா நீ தமிழா நீ கன்னடமா தெலுங்கா யாரா இருந்தா என்ன முஸ்லீம் தானே எல்லாம் லா இலாக இல்லல்லா முகமது ரசூலுல்லா சொன்னவர்கள் தானே இதனால் அவர் சொன்னதை நாம் கூடாது நாம் சொல்வதை இவர் கேட்கக்கூடாது என்ற சூழல் சமுதாயத்திலே இருக்கிற காரணத்தினால் இன்றைக்கு சமுதாயம் துண்டாக்கப்பட்டது ஐந்தாவது ஒரு காரணம் மிகவும் கசப்பான காரணம் கண்டுகொள்ளாமை சமுதாயத்தையும் சமுதாயத்தினுடைய இளைஞர்களையும் கண்டுகொள்ளாத காரணத்தினால் இந்த சமுதாயம் துண்டாக்கப்பட்டிருக்கிறது அதனுடைய முழு பங்குக்கு சொந்தக்காரர் உளமாக்கள் யாரும் கோபித்துக் கொள்ள வேண்டாம் இளைஞர்கள் மாற்று வழியிலே செல்லப்படுகிற பொழுது அவர்களை இழுத்துக் கொண்டு வந்து நிறுத்துகிற பொறுப்பை கைவிட்ட காரணத்தினால் இன்றைக்கு சமுதாயம் துண்டாக்கப்பட்டிருக்கு கடந்து போன பாதை கடந்ததாக இருக்கட்டும் இனியாவது அந்த இளைஞர்களுக்கு வழிகாட்டுகிற பொறுப்பை தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன் இந்த உலமாக்கள் கையில் இருக்க வேண்டும் காரணம் அந்த இளைஞர்களுக்கு ஒன்றும் தெரியாது அந்த வயதுல ஏதாவது வேண்டும் என்று எப்படி சிப்பிக்குள் இருக்கிற முத்து சிப்பிகள் மேலே வந்து நிற்கும் மழை நீர் கிடைக்காதா மழை நீர் கிடைக்காதா முத்தை உருவாக்க வேண்டுமே என்று ஏங்கிக் கொண்டிருக்கிற பொழுது மழை நீர் தான் முத்தாக மாறுகிறது இதை போன்று இளைஞர்கள் இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள் ஒவ்வொரு ஊர்களிலும் ஒவ்வொரு இடங்களிலும் திக்குகளிலும் இளைஞர்களுக்கு தாகம் தீர்ப்பதற்காக வேண்டி என்ன கருத்துக்கள் எங்களுக்கு வேண்டுமே நல்ல கருத்துக்களை கொடுங்களே என்று ஏங்கிக் கொண்டிருக்கிற அந்த இளைஞர்களுக்கு முத்துக்கள் கிடைக்காமல் போன காரணத்தினால் அதை கண்டுகொள்ளாத காரணத்தினால் இளைஞர்களை பற்றி அக்கறை கொள்ளாத காரணத்தினால் சமுதாயத்தை பற்றி கவலை கொள்ளாத காரணத்தினால் இன்றைக்கு சமுதாயம் துண்டாக்கப்பட்டிருக்கிறார்கள் இதுதான் சமுதாயம் பிரிந்து போனதற்கான காரணங்கள் இந்த சமுதாயம் பிரிந்ததால் என்ன விளைவு பிரிவினையால் ஏற்பட்ட பாதிப்புகள் என்ன அதை ஒரு பட்டியல் போட்டு பாருங்கள் நிறைய பாதிப்புகளை நம் சமுதாயத்திலே நாம் பெற்றிருக்கிறோம் இனி பெற்றுக்கொண்டே இருப்போம் அதுல முதலாவதாக பெருமானார் செல்லல்லாஹு செல்லம் என்பவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் பெருமானார் செல்லல்லாஹு செல்லம் சொன்னார்கள் நான் லைலத்துல் கதிரினுடைய இரவை சொல்லட்டுமா என்றார்கள் பெருமானார் செல்லல்லாஹு அலிவசலம் லைலத்துல் கதிரினுடைய இரவு எந்த இரவுன்னு தெரிஞ்சுன்னா அதை விட பெரிய வாக்கியம் உலகத்தில் என்ன இருக்க முடியும் நம்ம எல்லாம் ஒவ்வொரு தெருவா அலைய வேண்டிய வேலை இருக்குதா நாய் குலைக்குதா இல்லையான்னு ஒரு ஆள் பார்த்துக்கிட்டே இருக்கும் நாய் குலைக்காத நாள் தான் லைலத்துல் கதிரு அதிரத்து நாயே குலைக்கல அந்த பக்கத்து போனா நாய் கொத்திக்கிட்டு கிடக்கும் இன்னொரு பக்கெட் பார்த்தாக்கா அந்த வானம்லாம் மேக மூட்டம் இல்லாம இருக்கிறதா லைலத்துல் கதிரனுடைய இரவு பார்த்தா ஒரு ஊர்ல இருந்து இன்னைக்கு அங்க மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கா ஜனத்தின் போன் வரும் இந்த தேடுதல் வேட்டை நமக்கு இல்லாமல் போயிருக்குமே பெருமானார் செல்லல்லா குடிவசலம் சொல்ல தயாராகிறார்கள் எது லைலத்துல் கதிர் என்று சமுதாயத்திற்கு இனம் காட்ட தயாராகிற பொழுது ரெண்டு பேர் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்களாம் சகாபாக்கள் லைலத்துல் கதிரினுடைய இரவு இவர்களின் சண்டையால் மறைக்கப்பட்டது ரெண்டு பேர் சண்டையால் நமக்கு கிடைத்த பாதிப்பு என்ன லைலத்துல் கதிர் போனது தனி ரெண்டு நபர் சண்டையால் லைலத்துல் கதிர் போனது என்றால் ரெண்டு இனத்தின் சண்டை நடந்தால் எவ்வளவு பறக்கத்துகள் எவ்வளவு கயிறு போகும் எண்ணி பார்க்க வேண்டாமா லாயிலாக இல்லல்லா முகமது ரசூலுல்லா என்று சொன்ன ரெண்டு சமுதாயம் சண்டையிடுவதால் இவ்வளவு பெரிய இழப்பு சகாபாக்கள் பாக்குறோம் கருத்து வேற்றுமை இருந்துச்சு அதே நேரத்தில் சகாபாக்களுக்குள்ள ஒற்றுமை தீரவில்லை ஒற்றுமை போகவில்லை கருத்து வேற்றுமை இருக்க வேண்டியதுதான் அதுக்காக வேற்றுமைப்படுவதா எண்ணி பார்க்கிறோம் ஜமல் பொருட்களும் அலி அலி அல்லாஹுத்தலா ஆயிஷா அலி அல்லாஹுத்தலா ரெண்டு பேரும் எதிரணி அலி அலி அல்லா ஒரு அணி ஆயிஷா அலி அல்லா ஒரு அணி இப்படி போர் நடக்கிற பொழுது அலி அலி அல்லாஹ் இடத்துல வந்து கேட்டார்களாம் ஆயிஷார் அலி அல்லாஹு தாலாவினுடைய ஒட்டகத்தை தாக்கி ஆயிஷார் அலி அல்லாஹுவை பிடித்தால் ஆயிஷார் அலி அல்லாவை சிறையில் வைக்க வேண்டும் என்று ஒரு வார்த்தையை அழிரலி அல்லாஹ்விடத்திலே சொல்லுகிற பொழுது அழிரலி அல்லாஹுவினுடைய கண்கள் எல்லாம் குடமாகி விடுகிறது யாரை பார்த்து சொன்னீர்கள் நம்முடைய தாயை என் தாயை நான் சிறையில் வைப்பதா யாரை பார்த்து சொன்னீர்கள் அந்த காலத்தினுடைய மரபு யார் தோற்கடிக்கப்படுகிறார்களோ அவர்கள் அடிமையாக வேண்டும் ஆயிஷானி தோத்துவிட்டால் ஆயிஷாவை அடிமையாக்குவதற்கு உலகத்தில் யாருக்கு தகுதி இருக்கிறது அறிவியல்லாஹு தஆலா பேசுகிறார்கள் கடைசியில ஐஷார் அலி அல்லாவினுடைய ஒட்டகையினுடைய கால் வெட்டப்பட்டு ஐஷார் அலி அல்லாவினுடைய ஒட்டகை கீழே சரிகிற பொழுது அந்த ஒட்டகையை தாங்கி ஆயிஷாவை காப்பாற்றியவர்மை அந்த அழியுன் கரவல்லா அன்னவர்களை சார் போர்க்களத்திலே கூட ஒற்றுமை நாடு இருந்தது அணிதான் வேறு வேறாக இருந்தார்களே தவிர அவர்களுக்குள் ஒட்டுமட்டு இருந்தார்களே அந்த நிலை நமக்கு இருக்கிறதா வேறு வேறாக ரெண்டு வார்த்தை இருந்தாலும் கூட இன்றைக்கு இவருக்கு அவருக்கு சலாம் சொல்றது இல்ல அவர் இவருக்கு சலாம் சொல்றது இல்ல என்ன நிலைப்பாடுகள் இது அல்லாஹ் பாதுகாக்க மாவியார் அலி அல்லா அலி அல்லாவுக்கு மத்தியிலே சண்டை நடக்கிறதே சிஃபின் போர்க்களம் இதெல்லாம் இஸ்லாமிய வரலாறுகளை கொஞ்சம் புரட்டி பாருங்கள் சிபின் போர்க்களம் மாவியார் அலி அல்லாவுக்கு ஏதாவது மசாலா தெரியலன்னா எதிரணி தலைவர் அலி அலி அல்லாட்டு கேட்டு விடுவாங்களாம் மசாலா கேட்டு விடுறாங்க அங்கே அபு ஹுரைரார் அலி அல்லா குத்தானா அவர் ஒரு வித்தியாசமான சகாபி அலி அலி அல்லாவுடைய அணியில போய் தொழுகிறார் மாவியார் அலி அல்லாவுடைய அணியில போய் சாப்பிடுறாரு இங்க போய் தொழுகிறார் அங்க போய் சாப்பிடுறாரு ரெண்டு எதிர் எதிர் அணி மாவியார் அலி அல்லா புடிச்சு கேட்டாங்களா என்ன இங்க வந்து சாப்பிடுற அங்க போய் தொழுகிற என்று அபுகுரைராவை பிடித்து கேட்க அந்த தலைவர் மாவியாவிடத்தில் அபுகுரைரா சொன்னார்களாம் உங்க அணியில சாப்பாடு நல்லா இருக்கு அவங்க அணியில தொழுக நல்லா இருக்கு கண்டார்கள் சகாபாக்கள் வேற்றுமைக்குள் ஒற்றுமை இருந்ததே அலிரலி அல்லாஹுத்தாலா மாவியார் அலி அல்லாஹ் எதிர்க்கிற பொழுது மாவியார் அலி அல்லாவுக்கு ஒரு கடிதம் வந்தது ரோமில் இருந்து ரோம் நாட்டினுடைய வீரர்களை நாங்கள் அனுப்புகிறோம் அலியோடு போர் செய்து அலியை வெற்றி கொள்ள வேண்டும் ஆவியா அதற்கு நாங்கள் துணையாக இருக்கிறோம் என்று சொல்லுகிற பொழுது மாவியார் அலி அல்லாஹு நம்மள மாதிரி ஆளா இருந்தா சரிங்கன்னு சொல்லிட்டு அந்த படையை கொண்டு வந்து அலி அல்லாஹவை அழிப்பதற்கு முயற்சி செய்வோம் ஆனால் மாவியார் அலி அல்லாஹுத்தலா எழுதிய வாசகம் என்ன தெரியுமா முதல் வாசகமே யா கிலாபே ரோம் ரோம் நாட்டு நாய்களே ஜாக்கிரதை எங்களுக்குள் இருக்கிற சின்ன கருத்து வேட்டுமையை நீங்கள் பெருதிவனுத்தி நீங்கள் குளிர்காய விரும்புகிறீர்களா ரோம் நாட்டு நாய்களே ஜாக்கிரதை ஒரு ஹால் அந்த அழி திசை திரும்பி உங்களின் பக்கம் போர் தொடுக்க ஆரம்பித்தால் அந்த அழியினுடைய முதல் படை தலைவனாக நான் தான் இருப்பேன் இதுவல்லவா ஒற்றுமை இந்த ஒற்றுமைக்கு சொந்தக்காரன் நாம் இன்றைக்கு எப்படி இருக்கிறோம் என்பதைத்தான் எண்ணி பார்க்கிறோம் நெஞ்சில ஈரம் உள்ளவர்கள் இனியாவது ஒற்றுமைக்கான களம் இறங்க வேண்டும் இப்ப முதல்ல நம்ம பாதிச்சது லைலத்துல் கதிர் இரவு விட்டோம் நன்மைகளை இழந்தோம் இன்னொரு ஹரீஸ் வரும் பெருமானார் செல்லல்லாஹு அலிவசல்லம் அவர்கள் மிகவும் அழகாக பேசுகிறார்கள் பெருமானாரினுடைய கடைசி காலத்துல நபிகள் கோமான் செல்லல்லாஹு செல்லமன் அவர்கள் ஒரு சீட்டை கொண்டு வாருங்கள் நான் உங்களுக்கு கியாமத்து நாள் வரைக்கும் நடக்க போற விஷயங்களை எல்லாம் எழுதி தருகிறேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல சொல்ல எழுதி கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார்கள் பெருமானாரினுடைய அந்த நிலையை பார்த்து அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா சொல்லுகிறார்கள் வேண்டாம் வேண்டாம் அந்த சீட்டை எல்லாம் கொண்டு போக வேண்டாம் உமர் ரலியல்லாஹு சொல்லுகிறார்கள் வேண்டாம் வேண்டாம் என்கிறார்கள் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா வேண்டும் வேண்டும் என்கிறார்கள் ஒரு சிலர் பார்த்தா சீட்டு பெருமானார்ட்ட கொடுக்கணும்ங்கறாங்க ஒரு சிலர் கொடுக்க கூடாதுங்கறாங்க பெருமானாரினுடைய நிலையை பார்த்து வேண்டாம் என்கிறார்கள் இல்ல இல்ல பெருமானார் சொல்லிட்டா கட்டுப்பட்டு ஆகணும் என்று வேண்டும் என்கிறார்கள் ரெண்டு பேருக்கு மத்தியில சண்டையின் காரணமாக பெருமானார் செல்லல்லாஹ் ஒளிவசலம் என்னவர்கள் சரி நான் மறக்கடிக்கப்பட்டு விட்டேன் வேண்டாம் எதையுமே உங்களுக்கு சொல்லவில்லை என்று பெருமானார் செல்லல்லாஹ் செல்லம் சொல்லிவிட்டார்கள் இதனால் இவன் அப்பாஸ் அலி அல்லாஹு தலா சொல்லுவார்கள் ரதியா குள்ள ரதியா இதனால் நாங்கள் இழந்தது ஏராளம் கியாமத்து நாள் வரைக்கும் என்னென்ன நடக்கும் பெருமானார் சொல்லியிருந்தாங்கன்னா இன்றைக்கு எவ்வளவு தெளிவாக இருந்திருக்கும் நாங்கள் இழந்தது ஏராளம் எங்கள் சண்டையின் காரணமாக நாங்கள் நிறைய இழந்திருக்கிறோம் நிறைய இழந்திருக்கிறோம் அப்ப கடைசி காலம் வரைக்கும் என்ன நடக்க வேண்டுமோ அதை நாம் இழந்திருக்கிறோம் நம்முடைய கருத்து வெற்றுமையின் காரணமாக மூன்றாவதாக சமுதாயம் இன்றைக்கு இழந்திருப்பது இன்றைக்கு இழந்திருப்பது நம்முடைய கருத்து வேற்றுமையின் காரணமாக முழு கல்வியை இழந்திருக்கிறோம் நம்முடைய சமுதாயத்திற்கு கோவை மாநகரம் எவ்வளவு பெரிய நகரம் இதுல எத்தனை முஸ்லிம்களுடைய இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கு எத்தனை மருத்துவக் கல்லூரிகள் இருக்கிறது இஸ்லாமியர்களுடைய கல்லூரிகள் இல்லாமல் போனதற்கான காரணம் என்ன ஏன் கிடையாது இவ்வளவு பெரிய மாநகரத்தில் யாருக்கும் பண வசதி உடைத்தவர்கள் இல்லையா உருவாக்க திறமை உள்ளவர்கள் இல்லையா கல்வி ஸ்தாபனத்தை கொண்டு வர முடியாதா ஏன் செய்யவில்லை நமக்குள் இருக்கிற கருத்து வேற்றுமை இதனால் இன்றைக்கு நம் சமுதாயத்தினுடைய பிஞ்சு உள்ளங்கள் பாதிக்கப்படுகிறார்கள் ராஜ இடத்தில் பேசுகிற பொழுது ரொம்ப அழகாக சொன்னார்கள் பிஎஸ்சி காலேஜுக்கும் மண்போலுளும் கல்லூரிக்கும் ஒன்றாகத்தான் ரெகக்னேஷன் கிடைத்தது அது எப்படி வளர்ந்திருக்கிறது இது எப்படி தாழ்ந்திருக்கிறது என்று காரணத்தை ஒப்பீடுகள் நடந்து கொண்டிருந்தது அன்புக்குரியவர்கள் இங்கு மட்டுமல்ல உலகத்தில் இருக்கிற நிறைய நம்முடைய தமிழ்நாட்டில் இருக்கிற நிறைய பள்ளிகளை பார்க்கிறோம் சேலத்திலே ஒரு ஸ்கூல் இருக்கிறது திப்பு சுல்தான் என்று ஆனால் மற்ற கல்லூரிகள் எல்லாம் உயர்ந்து விட்டது இது மட்டும் அப்படியே இருக்கிறது அதற்கு என்ன காரணம் மேல கொண்டு போலான்னா நம்மால் பிடிச்சிட்டு விட்டுருவான் அதுக்கு என்னென்ன முட்டுக்கட்டை போடணுமோ அத்தனையும் போட்டு அதை ஒன்றுமில்லாமல் ஆக்குகிற வேலை கருத்து வேற்றுமையால் நாம் இழந்தது கல்வியை கண் சமுதாயத்தினுடைய இரண்டு கண் கல்வி அந்த கல்வியை இழந்து நிற்கிறோம் இதையாவது என்றைக்காவது நாம் உணர்ந்திருக்கிறோமா ஹுமான் நபிகள் கோமான் செல்லல்லாஹு அலிவசல்லம் என்பவர்கள் சொன்னார்கள் சலாஹுல் முக்மின் முக்மினுக்கு ஆயுதமே கல்விதான் கல்வி இருந்தால் இவன் எதையும் சாதிக்கலாம் என்று பெருமானார் செல்லல்லாஹு அலைவர் செல்லவன் அவர்கள் எல்லா துறைகளையும் சகாபாக்களுக்கு அறிமுகப்படுத்தி அத்தனை துறைகளையும் பெருமானார் கற்றுக் கொடுத்தார்களே அந்த கல்வியில இன்றைக்கு பின்தங்கியதற்கான முழு காரணம் ஒற்றுமையின்மை தான் இரண்டாவதாக நாம் பிளவுபட்டதால் நமக்கு ஏற்பட்ட நஷ்டம் பொருளாதாரத்தை இழந்தோம் பொருளாதாரத்தில் இஸ்லாமியர்கள் கொடிகட்டி பறக்கவில்லை ஏன் இங்கு ஒரு பெரிய ஸ்தாபனத்தை உருவாக்க முடியாதா ஒன்றுபட்டால் விப்ரோ போன்ற எங்கோ ஒரு சில கம்பெனிகளை தான் பார்க்க முடியுது அது முஸ்லிம்களுடைய கம்பெனி என்று சொல்லிக் கொள்கிறார்கள் கோவை மாநகரத்தில் பொருளாதார ரீதியாக ஒன்றுபட்டு புரட்சிகளை செய்ய முடியாதா அந்த அளவிற்கு வலு இல்லாதவர்கள் கோவையில் இருக்கிறார்களா எல்லா திறமைகளும் இருக்கிறது பொருளாதாரத்தை மேம்படுத்த முடியும் ரிலையன்ஸுக்கு மட்டும்தான் வியாபாரம் செய்ய தெரியுமா உலகத்துல வேறு யாருக்கும் வியாபாரம் செய்ய தெரியாதா உலகத்திற்கே வியாபாரத்தை கற்றுக் கொடுத்தவர்கள் ஏன் இந்தியாவிற்குள்ளே வியாபாரத்தை எப்படி செய்ய வேண்டும் என்று கற்றுக் கொடுத்தவர்கள் ரஷ்யாவிலே வியாபார முறையை கற்றுக் கொடுத்தவர்கள் இந்த இஸ்லாமிய சமுதாயத்தை சார்ந்தவர்கள் இஸ்லாம் மட்டும் இல்லை என்றால் அவன் கூட சொல்லுவார் பாராகவன் இஸ்லாமியர்கள் மட்டுமில்லை என்றால் இந்தியாவிற்கு சரியான வியாபாரம் கிடைத்திருக்காது வியாபார தந்திரமும் தெரிந்திருக்காது இஸ்லாமியர் மட்டும் இல்லை என்றால் இந்த சமுதாயத்தில் இவன் ஓன் நம்ம ஒளிஞ்சாலும் பரவாயில்ல அந்த எந்திரிக்கவே கூடாது நடக்கிறதா இல்லையா ஒரு அரிசி கடை பக்கத்திலேயே சொந்தக்கார ஒரு அரிசி கடை அவனை காலி பண்றதுக்கு தான் இவன் முயற்சி செய்யறான் ஒன்றுபட்டு இருந்து ஒரு பெரிய நிறுவனத்தை உருவாக்க முடியும் இந்த சமுதாயத்திற்கு ஆற்றல் இருக்கிறது ஒற்றுமை இருந்தால் அதை சாதிக்கலாம் பெரிய நிறுவனங்களை உருவாக்க முடியும் சாப்ட்வேர் நிறுவனங்கள் இன்றைக்கு உலகத்தில் சமுதாயத்தில் யாருக்கு இல்லை எல்லோருக்கும் உண்டு ஆனால் அவர்களுக்கு கை கொடுக்க சமுதாயத்திலே ஆள் இல்லை நம்மால் ஒரு ஆள் இன்னொரு ஆளை நம்புமா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நம்புமா ஒரு ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்டு ராத்திரி ஃபுல்லா தூங்க மாட்டான் அந்த ஆயிரம் ரூபாய் இந்த ஆளு அமுத்திருமா இல்ல நமக்கு நாளைக்கு கொடுத்துருவாரா நம்ம கொடுத்துருவாரா சாப்பிட்டுருவாரா இப்படியே நினைச்சு நினைச்சு நினைச்சு தூக்கம் எல்லாம் போய் அடுத்த நாள் காலையில அந்த ஆயிரம் ரூபாய் வாங்கி பாக்கெட்ல வச்சா தான் இல்ல உங்கள்ட்ட கொடுத்துட்டு போனேன் எங்க அம்மா அவசரமா ஒரு வேலை இருக்குன்னு சொன்னாங்க நான் மருந்து வாங்கணும் அந்த ஆயிரம் ரூபாய் கொடுங்கன்னு வாங்கிட்டு வந்துருவான் இது நம் சமுதாயத்தினுடைய நிலை ஆனால் மாற்று மதங்களை நீங்கள் கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும் முழுமையாக நம்பி ஒப்படைக்கிறார்கள் உயர்கிறார்கள் உருவாகிறார்கள் நம்முடைய மாற்று மத சகோதரர்களாக இருக்கிற நாடார் வர்க்கத்தை நீங்கள் சாதாரணமாக எடுத்து பார்க்கலாம் எப்படி உயர்ந்திருக்கிறார்கள் எப்படி உயர்ந்திருக்கிறார்கள் நாம் எல்லாம் இவர்களை பார்த்து பாடம் படிக்க வேண்டாமா நம்மை பார்த்து கற்றுக்கொண்டவர்களை பார்த்து நாம் பாடம் படிக்க இன்றைக்கு தயாரில்லை பொருளாதாரத்தை இழந்தோம் மூன்றாவதாக ஒற்றுமை இல்லாத காரணத்தினால் நாம் சுகத்தை இழந்தோம் நமக்குன்னு ஒரு ஹாஸ்பிட்டல் இல்ல பிரசவ வேதனையிலே துடிக்கிற நம்முடைய கண்மணிகளுக்கு நம்முடைய பெண்மணிகளுக்கு சரியான பிரசவத்தை பார்க்கிற ஒரு மருத்துவமனை நம்மிடத்தில் உண்டா எண்ணி பார்க்கிறோம் ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் ஒரு மருத்துவமனை உண்டு அங்கு சென்றால் அவர்கள் கவனிக்கப்படுகிறார்கள் அவர்களுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படுகிறது ஆனா நம்ம சமுதாயத்திற்கு என்ன இருக்கிறது அப்படியே முஸ்லீம் டாக்டர் ஒருத்தர் ரெண்டு பேர் இருந்தா டாக்டர் யாரும் கோச்சுக்க வேண்டாம் அப்படி இருந்தா நம்ம ஆளுகளை பார்த்தோன்னு சுடு சுடுங்கிறார் இந்த ஆளுகளுக்கே டீசென்ட் இருக்காது இந்த ஆளுகளுக்கே அது இருக்காது இது இருக்காது இவரே சொல்லி அந்த சமுதாயத்தை குழியில தூக்கி போட்டார் எண்ணி பார்க்கிறோம் காரணம் நம் சமுதாயத்திலே ஆன்மீகம் நம்முடைய சமுதாயத்திலே மருத்துவமனை இல்லாத காரணத்தினால் சுகத்தை இழந்தோம் அடுத்தும் நம் சமுதாயத்தில் ஒற்றுமை இல்லாத காரணத்தினால் அரசியல் அமைப்பை இழந்தோம் நல்ல தலைவர்களை இழந்தோம் நல்ல தலைமையை இழந்தோம் பார்க்கிறோம் ஒவ்வொரு சமுதாயத்திற்காக வேண்டியும் பாடுபடுகிற தலைவர்கள் எப்படி பாடுபடுகிறார்கள் அந்த சமுதாயம் அந்த தலைவர்களின் மீது நம்பிக்கை அந்த தலைமை சமுதாயத்திற்காக தொண்டு இதெல்லாம் நம்ம சமுதாயத்தில் இருக்கிறதா சமுதாயத்துக்கு என்ன நிலைமைன்னு சொன்னா பிற்படுத்தப்பட்ட சமுதாயம் எவ்வளவு கேவலம் பிற்படுத்தப்பட்ட சமுதாயம் இந்தியாவிலே பதினாலு சதவிகிதம் அரசு கணக்குப்படி வாழ்ந்து கொண்டு பிற்படுத்தப்பட்ட சமுதாயம் என்று கைக்கேந்துகிற சூழல் தானே நம் சமுதாயத்தில் இருக்கிறதே சேலம் போன்ற இடங்களில் எல்லாம் அழகான ஒரு ஏற்பாடு இருக்கிறது இந்த ரிட்டையர்ட் ஆனவர்கள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து ஒரு சங்கம் வைத்துக் கொண்டு ரிட்டையர்ட் ஆனவர்கள் தனக்கு என்று ஒரு ஆபீஸை அமைத்துக் கொண்டு இந்த சமுதாயத்திலே யாரெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்காக குரல் கொடுக்க தயாராக இருக்கிறார்கள் அவங்கள்ட்ட போய் எங்களுக்கு ரேஷன் கார்டு இல்ல அல்லது கல்வி சம்பந்தமாக என்ன வந்திருக்கிறது பொருளாதாரம் சம்பந்தமாக அரசாங்கம் எவ்வளவு கடன் கொடுக்கிறது எப்படி உருவாக்க வேண்டும் நிறைய கடன் அரசாங்கம் கொடுக்குது ஆனா இவருக்கு தெரியாது நம்ம சமுதாயத்துக்கு நிறைய பேருக்கு தெரியாது கல்வி சலுகைகள் சமுதாயத்தில் உண்டு தெரியாது இதை சமுதாயத்திற்கு எடுத்துச் செல்வதற்காக ரிட்டையர்ட் ஆனவர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு சங்கத்தை வைத்து செயல்படுத்துகிறார்கள் இங்க வந்து கேட்டா அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்கிறாங்க இவ்வளவு பெரிய நகரம் ஒற்றுமை இல்லை சேர வேண்டிய கருத்துக்கள் சமுதாயத்தின் காதுகளுக்கு போய் சேரவில்லை இதுதானே அரசியல் அமைப்பும் நம்மிடத்தில் சரியாக இல்லை ஒரு தலைமைக்கு கட்டுப்படுவோமா என்றால் அதுவும் இல்லை அரசியலை இழந்தோம் இன்றைக்கு ஆட்சியை பற்றி உலகத்திலே கொடுத்தவர்கள் ஆட்சி ஆண்ட எட்நூறு ஆண்டுகள் ஆண்ட சமுதாயம் இன்றைக்கு அடுத்தவனுடைய காலை புடிச்சு கெஞ்சுகிற சமுதாயமாக அல்லவா இந்த சமுதாயம் இருக்கிறது ஒரு சீட்டை கொடு ரெண்டு சீட்டை கொடு என்று கெஞ்சி கெதறி அடுத்தவர்களின் காலை பிடித்து நமக்கென்று ஒரு சின்னம் இல்லாமல் அடுத்தவர்களோடு சேர்ந்து நிற்கிற அவல நிலை நம் சமுதாயத்திலே மட்டும் தான் உண்டு உலகத்தில் எங்கும் கிடையாது கடைசி கடைசியாக நாம் இழந்தது நம் தன்மானத்தையும் இழந்து நிற்கிறோம் நாம் ஒற்றுமை இல்லாத காரணத்தினால் நம் தன்மானத்தை இழந்து சமுதாயத்திற்கு எது என்றாலும் கேட்பதற்கு ஆள் இல்லை இவன் அந்த மாதிரி செஞ்சிருப்பான் செஞ்சிருப்பான் அதனாலதான் அடிவிங்கிறான் இப்படி போவாங்க நாலு பேர் வந்து நாலு அடி அடிச்சா கூட நம்மளை கேட்கறதுக்கு ஆள் இல்ல காரணம் அவ்வளவு பிற்படுத்தப்பட்டவர்களாக நாதி அற்றவர்களாக கேட்க ஆள் இல்லாதவர்களாக இருக்கிறோம் என்று சொன்னால் அதற்கு ஒற்றுமையின்மைதான் ஒரு மகல்லாவோட எத்தனை வீடு இருக்கிறது யார் எப்படி இருக்கிறார்கள் என்பது நமக்கு தெரியுமா நம்முடைய ஜமாத்துக்கு தெரியுமா ஆனால் கிறிஸ்டியானிட்டியை நீங்கள் பாருங்கள் நீங்கள் எல்லாம் படிப்பினை பெற வேண்டிய விஷயம் அது ஒரு மஹல்லாவை விட்டு இன்னொரு மஹல்லாவுக்கு சென்றால் அங்கே இருக்கிற அந்த சர்ச்சில் போய் அவர்கள் பதிவு செய்ய வேண்டும் ஒரு வீட்டில் எத்தனை பேர்கள் இருக்கிறார்கள் என்ன வேலை செய்கிறார்கள் எப்படி இருக்கிறார்கள் யாருக்கு என்ன உதவி தேவைப்படுகிறது கல்வியாளர்களை எப்படி உருவாக்க வேண்டும் அவர்களை எப்படி மேல்மட்டத்துக்கு உயர்த்த வேண்டும் அத்தனை வேலைகளையும் உள்ளே ரகசியமாக செய்கிறார்கள் ஆனால் இன்னைக்கு நம்ம சமுதாயத்தில் அது சம்பந்தமா எந்த மஹல்லாவில் யார் இருக்கிறா பக்கத்து வீட்டை பத்தியே தெரியாது பாய் நீங்க இங்க வந்து எத்தனை மாசம் ஆகுது நான் எட்டு மாசம் ஆச்சே எட்டு மாசம் வரைக்கும் தூங்கிட்டு இருந்திருக்கான் பக்கத்து வீட்டை பற்றி தெரியவில்லை அந்த வீட்டினுடைய நிலையை பற்றி அறியவில்லை தன்மானம் இழந்து நிற்கிறோம் இதெல்லாம் தீர்வதற்கு என்ன வழி இப்படியே நாம் இழந்ததையே சொல்லிக் கொண்டிருந்தால் இதற்கு தீர்வுதான் என்ன இனி சமுதாயத்தை ஒன்றுபடுத்துவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் செல்லல்லா செல்லல்லாஹ் ஒளிவச்சலத்தினுடைய காலத்தில் ஈமான் இருந்தது ஒற்றுமை இருந்தது முழு நம்பிக்கை ஈமான் இருந்தது ஒற்றுமை இருந்தது அல்லாஹ் நாம் எல்லாம் அல்லாஹையும் ரசூலையும் முழுமையாக நம்பியவர்கள் பெருமானாரினுடைய தோழர்கள் மாவியார் அலி அல்லாஹுவை பார்த்து துருக்கு நாட்டு மன்னன் வருஷத்துக்கு ஒரு லட்சம் திருகம் கப்பம் கட்டினான் ஒரு லட்சம் திருகம் கப்பம் கட்டினான் மாவியர் அலி அல்லாவினுடைய ஆட்சி முடிந்ததற்கு பிறகு எசீதினுடைய ஆட்சியிலே கப்பத்தை நீங்கள் கப்பம் கட்ட வேண்டும் என்று கேட்கிற பொழுது உனக்கெல்லாம் கட்ட முடியாதுன்னு சொல்லிட்டான் காரணம் கேட்கிற பொழுது மாவியாவை பார்க்கிற பொழுது எங்களுக்கு பயம் ஏற்பட்டது ஏனென்றால் அவர்களிடத்தில் ஈமான் காமிலாக இருந்தது அந்த ஈமானால் அவர்களுக்கு பயம் இருந்தது எதிரிகள் பயந்தார்கள் கட்டினார்கள் ஷாம் நாட்டுக்கு அபு உபைதத்தினுள் ஜர்ராஹ் அலி அல்லாஹு சாம் நாட்டு அரசர்களை பார்ப்பதற்காக உமர் அலி அல்லாஹுவை அழைக்கிறார்கள் உமர் அலி அல்லாஹு சாம் நாட்டு அரசர்களை பார்ப்பதற்கு புறப்பட்டு சென்றார்கள் ஷாம் நாட்டு மன்னர்கள் எல்லாம் எல்லையிலே விட்டிருக்கிறார்கள் உமரை வரவேற்பதற்காக அரபு நாட்டு மா மன்னரை வரவேற்பதற்காக எல்லோரும் வரிசையாக நிற்கிற பொழுது உமர் அலி அல்லாஹு ஒட்டகத்துக்கு மேல அடிமை உட்கார்ந்திருந்தானா உமர் கீழே ஓட்டிட்டு வர்றாரு மேலே அடிமை கீழே உமர் மேல இருக்கிறாள்தான் அரசர் என்று நினைத்துக் கொண்டு அவர்கள் எல்லாம் உமர் அலி அல்லா உத்தலா சாதாரண ஒரு ஆளுன்னு நினைச்சு சரி சரி இறங்க நீங்கன்னு அங்க மரியாதை அபு உபைதார் அலி அல்லா உத்தலா அவர் அரசர் இல்ல இவர் தான் அரசர் என்று அறிமுகப்படுத்த இவர் தான் கவர்னர் என்று அறிமுகப்படுத்த ஆடைகளை எல்லாம் பார்த்தால் கிழிந்து ஒட்டு போட்டிருக்கிறார்கள் ஒட்டு போட்ட ஆடையோடு சென்றார்கள் ஷாம் நாட்டு மன்னரை சந்திக்கிறார்கள் ஆனால் அந்த மன்னர்களுக்கு பயம் இருந்தது இவங்க ஆடைய பார்க்கல அவங்க ஈமான் அவர்களுக்குள்ளே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியது தாக்கத்தை ஆடையை பார்க்கிற ஆற்றலை அந்த கண்கள் பெறவில்லை உமரினுடைய ஈமானைத்தான் பார்த்தது அதனால் உமரை கண்டு பயந்தார்கள் இன்றைக்கு நம்மிடத்தில் யார் அப்படி இருக்கிறா அந்த ஈமான் இருக்கிறதா ஈமானை வலுப்படுத்த வேண்டும் முதலாவதாக இரண்டாவது ஈமானை வலுப்படுத்துவது என்றால் அல்லாஹ் ரசூல் சொன்ன முறைப்படி நடப்பது தொழ வேண்டும் நோன்பு வைக்க வேண்டும் ஜக்காத்து கொடுக்க வேண்டும் இவர்கள் தான் வழிகாட்டு தகுதியானவர்கள் இரண்டாவது விட்டுக் கொடுக்கிற மனப்பான்மை சமுதாயத்துக்குள்ளே வர வேண்டும் இன்றைக்கு இது சுத்தமா இல்லை நம்ம சமுதாயத்தில் விட்டுக் கொடுப்பவர்கள் தான் வழிகாட்டு தகுதியானவர்கள் சலாபாக்களுடைய வரலாறுகள் பார்க்கிறோம் எந்த அளவுக்கு விட்டுக் கொடுத்தாங்க எந்த அளவிற்கு விட்டுக் கொடுத்தார்கள் பாத்திமா அலி அல்லாஹு பசியோடு இருக்கிறார்கள் என்று பாத்திமா அலி அல்லாஹுவினுடைய வீட்டுக்கு ரொட்டியும் கறியையும் சமைத்து பக்கத்து வீட்டுக்காரங்க கொடுத்து விட்டாங்க பாத்திமா அலி அல்லாஹுத்தல யோசிக்கிறார்கள் நம்மளை விட அந்த நம்ம சொந்தக்காரங்க ரொம்ப பட்னியா இருக்கிறாங்களே அவங்களுக்கு கொடுத்து விடலாம்னு அங்க கொடுத்து விட்டாச்சு அவங்க பார்த்தாங்க நம்மளை விட ரொம்ப தேவையுள்ளவராக இன்னொருத்தவங்க இருக்கிறாங்க உம்முக்குள் சும் இருக்கிறாங்களே அவங்களுக்கு கொடுத்து விடலாம்னு அங்க கொடுத்து விட்டாச்சு அவங்க பாக்குறாங்க நம்மளை விட ரொம்ப தகுதியானவங்க நாயகத்தின் குடும்பத்தார்கள் பாத்திமா அவங்க பசியோடு போது நாம என்ன சாப்பிடுறது மீண்டும் பாத்திமா வீட்டுக்கே வந்து விட்டது பாத்திமா வீட்டிலிருந்து புறப்பட்ட உணவு ஒரு மூன்று நான்கு கைகள் மாறி மீண்டும் பாத்திமாவுக்கு வந்தது என்றால் எவ்வளவு விட்டுக் கொடுத்தல் இருக்க வேண்டும் அடுத்தவர்களை பார்ப்பது அடுத்தவர்களை உயர்த்துவது என்ற நிலை இந்த சமுதாயத்திலே குறைந்து வருகிறது ஒரு அழகான வரலாறு அதீஸ் நூட்களிலே சித்தரிக்கப்படுகிறது அபுபக்கர் அலி அல்லாஹு தாலா விடத்திலே சென்று கேட்டார்களாம் இன்னைக்கு ரெண்டு தலைவர்கள் இருக்கிறாங்க நம்ம நாட்டில் ஒரு ஐயா ஒரு அம்மா இருக்கிறாங்க உங்க ரெண்டு பேத்துல யாரு சிறந்தவங்கன்னு கேட்டாக்கா இவர் நானும் பாரு அந்த அம்மா நானுங்கும் இதுதான் நடக்கும் இதே அப்படியே ஒப்பிடுவாருங்கள் அவுபக்கர் அலி அல்லாஹுத்தல ஒரு தலைவர் உமர் அலி அல்லாஹுத்தல ஒரு தலைவர் மாபெரும் தலைவர்கள் அவுபக்கர் அலி அல்லாஹுடத்திலே சென்று கேட்டாராம் ஒருத்தர் ஒரு சகாபி சகாபாக்களிலேயே சிறந்தவர் யார் என்று உண்மையிலே சிறந்தவங்க யாரு அபுபக்கர் தானே அவர்கள் சொன்னார்களாம் உமர் தான் சிறந்தவர் சகாபாக்களிலேயே உயர்ந்தவர் உமர் மத்தலாயில் இதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கிறான்னு கேட்டார் அவர் இதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கிறதா ஐம்பது ஆதாரத்தை காட்டுகிறார்கள் ஒரு ஆதாரம் இல்ல அவுபக்கர் அலி அல்லா காட்டிய ஆதாரம் ஐம்பது ஆதாரத்தை காட்டுகிறார்கள் ஜிப்ராஹில் அலி சலாத்தை நேரடியாக பார்க்கிற உரிமை அந்த உமருக்குத்தான் இருக்கிறது தவிர அவர்கள் தான் பார்த்திருக்கிறார்களே தவிர இந்த அபுபக்கர் பார்த்ததில்லை அதனால் ஜிப்ராஹிலை பார்த்த உமர் தான் சிறந்தவர் உமர் இஸ்லாத்தை ஏற்றதற்கு பிறகுதான் பகிரங்கமாக இஸ்லாம் வெளிப்பட்டதை தவிர இந்த அபுபக்கர் இஸ்லாத்தை ஏற்று ரகசியமாகத்தான் இருந்தார் அதனால் பகிரங்கமாக இஸ்லாத்தை வெளிப்படுத்திய அந்த உமர் தான் சிறந்தவர் அதோடு மட்டுமல்லாமல் இருபத்தி ஓரு வசனங்கள் இந்த உமருக்கு தோதுவாகத்தான் இறங்கியதை தவிர இந்த அபுபக்கருக்கு தோதுவாக இறங்கவில்லை மது ஹராமாக்கப்பட வேண்டும் என்று நினைத்தார்கள் மது ஹராமாக்கப்பட்டது பெண்களுக்கு வரதா வேண்டும் என்று நினைத்தார்கள் பெண்களுக்கு வரதா அல்லா ஜல்ல ஷானகுத்தலா கட்டளையிட்டான் மக்காமே இப்ராஹிமை தொழுகுமிடமாக ஆக்கினால் நன்றாக இருக்கும் என்று உமர் அலி கேட்டார்கள் அல்லாஹ் உடனே சொல்லிவிட்டான் இத்தகது மக்காம இப்ராஹிம் முசல்லா மக்காம இப்ராஹிமை தொழுகுமிடமாக ஆக்கிவிடுங்கள் என்று நாயகத்திற்கு அல்லாஹ் கட்டளையிடுகிறான் இப்படி உமருக்கு தோதுவாக இருபத்தி ஓரு வசனங்கள் இறங்கி இருக்கிறது இந்த அபுபக்கருக்கு தோதுவா அப்படி இறங்கலையே அதனால் உமர் தான் சிறந்தவன் பெருமானார் செல்லல்லாஹு அலைஹி ஒரு கனவு கண்டார்கள் பெருமானார் பால் குடித்து விட்டு எஞ்சிய பாலை உமருக்கு கொடுப்பதை போன்று கனவு கண்டார்கள் பால் குடிச்சாங்க மிச்ச பாலை உமருக்கு கொடுக்கிறார்கள் பெருமானார் அடுத்த நாள் காலையிலே கனவுக்கு விளக்கம் சொல்லுவார்கள் பெருமானார் சொல்லுகிறார்கள் நேற்று இரவு நான் ஒரு கனவு கண்டேன் பால் குடித்தேன் மிச்சப்பாலை நான் உமருக்கு குடித்தேன் என்றால் பால் என்றால் கல்வி என்று பொருள் என்னுடைய கல்வியில் எஞ்சியதை நான் உமருக்கு அளிக்கிறேன் என்றார்கள் ஹுமான் நபிகள் கோமான் செல்லல்லா செல்லல்லாஹ் செல்லும் இதை அபுபக்கர் அலி அல்லா சொல்லி காட்டுகிறார்கள் அந்த உமரைத்தான் சொன்னார்களே தவிர இந்த அபுபக்கரை சொல்லவில்லையே நபியும் எனக்கு பின்னால் ஒரு நபி வருவதாக இருந்தால் அது உமரா என்று பெருமானார் சொன்னார்களே தவிர இந்த அபுபக்கரை சொல்லவில்லையே இன்னல்லாஹ் உமர் உமரின் நாவில் பேசுகிறான் என்று பெருமானார் உமரைத்தான் சொன்னார்கள் உமரின் நாவில் அல்லாஹு பேசுகிறான் இந்த அபுபக்கரின் நாவில் அல்லாஹு பேசுகிறான் என்று பெருமானார் சொல்லவில்லையே அதனால் உமர் தான் சிறந்தவர் வந்தவர் ரொம்ப உஷாரான ஆளு நம்மள மாதிரி ஆளு இன்னைக்கு நம்ம ஆளுகள்ல நிறைய பேர் ஒரு அஜர்த்திட்ட கேட்கறது இல்ல போய் ஒரு நாலு அஜர்த்திட்ட கேட்டு கடைசி அவர் போகும்போது மெண்டலா தான் போவார் இவர் கூடுன்றவாரு அவர் கூடாதுன்றவாரு பிரச்சனை ஆரம்பிச்சிடும் கடைசியில மூணாவது அஜரத்தை போய் கேட்டாக்கா இப்படியும் இருக்குங்க அப்படியும் இருக்குங்க முடிஞ்சா ஒருத்தர்கிட்ட கேட்கணும் மசாலா நேரா உமரே ஃபாரூக் அலி அல்லாஹு தலா இடத்துல போயிட்டார் உமரடி அலி அல்லா இடத்துல சென்று சகாபாக்கள்லயே சிறந்தவர்கள் யா என்று கேட்க உமரடி அல்லா காலரை தூக்கல இதுல என்ன சந்தேகம் இருக்கிறது அபுபக்கர் தானே சகாபாக்களிலேயே சிறந்தவர்கள் மத்தலா இல் ஆதாரம் இருக்கிறதா ஒரு ஐம்பது ஆதாரத்தை தூக்கி உமர் அலி எல்லாம் போடுறாங்க என்னிடத்தில் ஒரு ஐம்பது ஆதாரம் இருக்கிறது அபுபக்கர் தான் சிறந்தவர்கள் என்பதற்கு சொல்லுங்கள் பார்க்கலாம் பெருமானார் செல்லல்லாஹு செல்லம் சொல்லி இருக்கிறார்கள் மஜிது நபவையை நோக்கி எல்லா வாயில்களும் இருந்தது ஒவ்வொரு வீட்டினுடைய வாயிலின் கதவும் மஸ்ஜித் நபவியை நோக்கி இருந்தது பெருமானார் செல்லல்லா ஒளிவசலம் எல்லா வாயில்களையும் அடைக்க சொன்னார்கள் எல்லா வாயில்களையும் அடைக்க சொன்னார்கள் ஆனால் அபுபக்கரின் வாயில் மட்டும் திறந்திருக்கட்டும் என்றார்கள் இந்த நேரத்தில் உமர் அலி அல்லாஹு தலா போய் கேட்கிறார்கள் நாயகமே என்னுடைய வாயிலும் திறந்திருக்கட்டும் நாயகமே நான் வருவதற்காக கேட்கவில்லை நாயகமே இந்த வாயிலின் வழியாக வருவதற்கு கேட்கவில்லை நாயகமே நீங்கள் செல்லுகிற பொழுது நான் அதை பார்க்க வேண்டும் என்பதற்காக கேட்கிறேன் நாயகமே உங்களை பார்த்துக் கொண்டே இருக்க வேண்டும் என்பதற்காக கேட்கிறேன் நாயகமே பெருமானார் சொல்லிவிட்டார்கள் அபுபக்கரின் வாயில் மட்டும் தான் திறந்திருக்க வேண்டும் உமரே உங்கள் வாயிலை அடைத்துக் கொள்ளுங்கள் அதை உமர் அலி அல்லா சொல்லுகிறார்கள் அபுபக்கரின் வாயிலுக்கு மட்டும் தான் அனுமதி உண்டு உமருக்கு அனுமதி அளிக்கவில்லையே யார் சிறந்தவர்கள் அபுபக்கர் தானே ஹிஜரத்தின் பொழுது நானும் தானே இருந்தேன் ஹிஜரத்தை பெருமானாரை யார் கையிலே அல்லாஹ் ஒப்படைத்தார் அபுபக்கரின் கையில் தானே ஒப்படைத்தான் சவுரு குகையிலே ரெண்டு பேரும் தானே தனியாக இருந்தார்கள் என்னை அல்லாஹ் தேர்ந்தெடுக்கவில்லையே அதனால் அந்த அபுபக்கர் தான் சிறந்தவர்கள் அதோடு மட்டுமல்ல அஜத்துல் வதாவில் பதினெட்டாயிரம் சகாபாக்கள் கூடியிருக்கிறார்கள் இந்த நேரத்திலே ஒரு சகாபி கேட்டார் பெருமானாரே வனி சஹாபத்து அஃலல் சஹாபாக்களிலேயே யார் உங்களுக்கு ரொம்ப சிறந்தவர் என்று கேட்கிற பொழுது அங்கே பெருமானார் அபுபக்கர் என்று தான் சொன்னார்களே தவிர இந்த உமரை சொல்லவில்லையே நானும் அருகில் தானே இருந்தேன் என்னை சொல்லவில்லையே பெருமானார் செல்லல்லாஹ் அலைஹி செலவு ஒரு கூட்டத்திலே இருப்பாரே ஆனால் அங்கு இமாமத்து செய்வதற்கு வேறு யாருக்கும் தகுதி கிடையாது என்று பெருமானார் அபுபக்கரை தான் சொல்லி இருக்கிறார்கள் ஒரு கூட்டத்தில் அபுபக்கர் இருந்தால் அவர்தான் இமாமத்து செய்ய வேண்டும் வேறு யார் இமாமத்து செய்யக்கூடாது உமரே உட்கார்ந்து இருந்தாலும் பேசாம பின்னாடி போய் நின்ற வேண்டியதுதான் அதனால் பெருமானார் அபுபக்கரைத்தான் இருக்கிறார்கள் அதனால் அபுபக்கர் சிறந்தவர் எல்லோருடைய ஈமானை ஒரு தட்டிலே வைத்து அபுபக்கரின் ஈமானை ஒரு தட்டிலே வைத்தால் அதுதான் மிகைத்திருக்கும் என்று பெருமானார் சொன்னார்களே தவிர இந்த உமரை சொல்லவில்லையே வரிசையா ஆதார் வந்தவர் குழம்பி போயிட்டாரு இவங்கள்ட்ட போனா அவங்கள சொல்றாங்க அவங்கள்ட்ட போனா இவங்கள சொல்றாங்க உண்மையிலேயே சிறந்தவர் யார் இதை தெரிந்து கொள்வதற்காக அவா காபரலி காபிரலி இடத்திலே சென்றார்களாம் பிரச்சனை என்றால் உபையிடத்திலே தான் செல்வார்கள் உபையிவன் காபிரலி அல்லாஹ் இடத்திலே செல்கிற பொழுது உபையிவன் காபிரலி அல்லாஹ் தலா சொன்னார்களா அவங்க சம்பந்தமா ரசூல் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் சம்பந்தமா நீங்க இப்ராஹிம் அலி இஸ்லாம் ஈசா அலி இஸ்லாத்தை போன்றிருக்கிறீர்கள் என்று ரெண்டு ரசூலை ஒப்பாக்கி இருக்கிறார்கள் உமர் சம்பந்தமாக பேசுகிற பொழுது பெருமானார் நீங்கள் நூக அலி சலாத்தை போல மூசா அலி அலைஹிஸ்ஸலாத்தை போல என்று ரெண்டு ரசூலுக்கு ஒப்பாக்கி பேசுகிறார்கள் அவர்கள் ரெண்டு ரசூலுக்கு ஒப்பானவர்கள் இவர்கள் ரெண்டு ரசூலுக்கு ஒப்பானவர்கள் இன்னும் கொஞ்சம் தலை சுத்துது யார் சிறந்தவர்கள் என்று கேட்டா அவங்க ரெண்டு ரசூலு இவர்கள் ரெண்டு ரசூல் என்று சொல்லுகிறீர்களே ஒன்றுமே புரியவில்லையே கடைசியில் உபயவன் காபர் அலி அல்லாஹு சொன்னார்கள் நான் ஆயிஷார் அலி அல்லா சொன்ன ஹதீஸை வைத்து தீர்வு செய்கிறேன் ஆயிஷார் அலி அல்லா ஒரு நாள் பெருமானார் இடத்திலே சென்று கேட்டார்களாம் நாயகமே இந்த வானத்தில் இருக்கிற நட்சத்திரங்களை விட அதிகமாக நன்மை செய்தவர்கள் யார் நாயகமே வானத்தில் உள்ள நட்சத்திரங்களை விட அதிகமாக நன்மை செய்தவர் யார் இவங்க நினைச்சிட்டு கேட்டாங்க நம்ம வாப்பாவை சொல்லணும் அவுபக்கர் அலி அல்லாவை சொல்லணும் என்று நினைத்துக் கொண்டு கேட்கிறார்கள் சட்டென்று பெருமானார் சொன்னார்கள் உள்ளத்தை புரிந்த வல்லல் அல்லவா பெருமானார் செல்லல்லா வசலம் இந்த வானத்தினுடைய நட்சத்திரங்களை விட அதிகமா அமல் செஞ்சவங்க உமர் அலி அல்லா உத்தாலா என்றார்கள் ஐஷார் அலி அல்லாவுக்கு ரொம்ப மன கஷ்டம் ஓப்பனாவே கேட்டலாம் நாயகமே எங்க வாப்பாவுக்கு அப்ப அந்த ஆற்றல் இல்லையா எங்க அத்தாவை விட அதிகமா உமர் அலி அல்லாமல் செய்திருக்கிறார்களா என்று கேட்க பெருமானார் செல்லல்லாஹு அலிவை செல்லும் சொன்னார்கள் உமர் அலி அல்லாவினுடைய வாழ்நாள் முழுக்க செய்த அமல்கள் உமர் அலி அல்லாவினுடைய வாழ்நாள் முழுக்க செய்த அமல்கள் அபுபக்கரினுடைய ஒரு இரவு ஒரு பகலுக்கு ஈடாகாது என்றார்கள் எந்த இரவு என்று கேட்கிறீர்களா ஹிஜரத்திற்கு சென்ற சவுர் குகையிலே தங்கிய அந்த இரவுக்கு ஈடாகாது தன்னுடைய உயிர் போனாலும் பரவாயில்லை கண்மணியின் உயிர் காக்கப்பட வேண்டும் என்று பாம்பு கடியை வாங்கி முன்னாலும் பின்னாலும் போய் பெருமானாருக்கு ஆபத்து ஏற்படக்கூடாது என்று சுத்தி சுத்தி வந்தார்களே அந்த ஒரு இரவுக்கு ஈடாகாது எந்த பகல் என்று கேட்கிறீர்களா மேராஜுக்கு போய்விட்டு வந்து எல்லோரும் பொய்ப்பித்த பொழுது அவர்கள் மட்டும் நாயகம் சொன்னால் உண்மையை தவிர வேறு எதுவும் இல்லை என்று சொன்னார்களே அந்த பகலுக்கு ஈடாகாது அப்ப எந்த அளவுக்கு விட்டு கொடுக்கிற மனப்பான்மை அவங்கள்ட்ட இருந்துச்சு இன்னைக்கு நம்மள்ட்ட அந்த விட்டு கொடுக்கிற மனப்பான்மை இருக்கிறதா ஈமான் இல்லை விட்டுக் கொடுக்கிற மனப்பான்மை இல்லை மூன்றாவது நம்ம சமுதாயத்திற்கு தேவை ஒற்றுமை வளர வேண்டுமானால் பரந்த மனப்பான்மை வேண்டும் எல்லோரும் நம்முடைய சகோதரர்கள் என்று பரந்த மனப்பான்மை இருந்தால் ஒற்றுமை தாராளமாக வந்துவிடும் அதற்காக முயற்சிக்க வேண்டும் வல்லோ நல்லா பிரிந்து போன இந்த ஒற்றுமையை மீண்டும் கைகூட செய்வானாக அல்லா ஜல்ல ஷானகுத்தலா இந்த ஒற்றுமையின்மையால் இந்த சமுதாயம் கேவலப்பட்டு நிற்கிறது இந்த சமுதாயத்திற்கு அல்லாஹ் மீண்டும் ஒரு மறுமலர்ச்சியை அல்லாஹ் தந்தருள்வானாக ஒற்றுமையோடு இருந்து கல்வியிலேயும் பொருளாதாரத்திலேயும் அரசியலிலேயும் ஆன்மீகத்திலேயும் உயர்ந்து சிறக்கிற நன் மதிப்பை வல்லோ நல்லா நம் அனைவருக்கும் விளங்குவானாக வாகுரு தாவா அனில் العالمين அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லா வபர்காத்து கண்ணியத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லே நாளை புனித லைலத்தில் கதிர இரவை முன்னிட்டு நமது பள்ளிவாசலில் இஷா தொழுகை தராவி தொழுகை பத்து மணிக்கு ஆரம்பிக்கப்படும் அதற்கு பிறகு நம்மளுடைய மௌலானா மௌலவி அல்ஹாஜ் அபு தாஹிர் ஹசரத் அவர்களுடைய லைலத்தில் கதிர் சம்பந்தப்பட்ட மிக சிறப்பானதொரு நீண்டதொரு சொற்பொழிவு நாளைக்கு இருக்குகிறது நாளை நடைபெறக்கூடிய அனைத்து அமல்களிலும் நிகழ்வுகளிலும் வருகை தந்திருக்கிற அத்துணை பேர்களும் பங்கெடுத்து சிறப்பித்து நற்பயன் அடையுமாறு நிர்வாகத்தின் சார்பாக அன்போடு கேட்டுக் கொள்ளப்படுவதோடு உங்களிடத்தில் பணிவன்போடு மீண்டும் மீண்டும் தெரிவிக்கப்படக்கூடிய ஒரு விஷயம் நமது பள்ளிவாசலினுடைய நோன்பு காலத்தினுடைய செலவினங்கள் இந்த நோன்பு நேரத்திலே இஃப்தார்களுக்காக வேண்டி வாங்கப்படும் நிதிகளை கொண்டே நடத்தப்படக்கூடிய காரணத்தினால் அது இந்த கட்டிடப் பணிக்காக வேண்டி பெரிய தொகையை நாம் சேகரித்து அந்த பணியில் மும்முரமாக ஈடுபட்டதனுடைய காரணத்தினாலே இந்த நோன்பு காலத்தினுடைய நிதியை மிகப்பெரிய மந்தமான சூழல் சூழல்களிலே இருக்கிறது ஆகவே நாளைக்கு நாளை கழிச்செல்லாம் வந்து உங்கள்கிட்ட வந்து கேட்டிருக்க முடியாது இன்னைக்கு கேட்டா தான் உண்டும் இந்த கஞ்சிக்கு லைலத்தில் கதிர் அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு இது இருக்கிற காரணத்தினால நீங்கள் வந்து தயை கூர்ந்து மனம் வைத்து இந்த நிதி நெருக்கடியை போக்குவதற்கு நீங்க கொஞ்சம் மனம் வைத்து தாராளமாக இன்றைய கடைசி அப்படிங்கிற மாதிரி அதிகமா எந்த அளவுக்கு கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு கொடுத்து நம்ம சாவுல் பாய் ரெடியா அங்க இருப்பாரு அதிகமான இந்த வகைக்காக வேண்டி நீங்கள் உபகாரம் செய்ய வேண்டும் என்று சொல்லி மிக்க உரிமையோடு அன்போடு ஏன்னா உங்கள்கிட்ட தான் கேட்கணும் அஜிருத்தி எப்ப மைக்கு பிடிச்சாலும் ஏதாவது ஒன்னு எடுத்து போட்டு வாங்கிட்டே இருக்காருன்னு நினைக்காதீங்க இது வந்து நம்மளுக்காக ஒரு நல்ல அமலுக்காக வேண்டி நம்மிடமே இருந்து நமக்கு நாமே அப்படின்னு செய்யக்கூடிய ஒரு விஷயமா இருக்கிற காரணத்தினாலே தாராளமாக இந்த வகைக்கு தாங்கள் உதவி உபகாரம் செய்ய வேண்டும் அதிகமான தொகை ரசீது போட்டு உங்கள்கிட்ட அங்க முன்னாடி இருக்கிறாங்க அதிகம் உதவி செய்து இறைகளுடைய பெற்றுக் கொள்ளுமாறு மிக்க அன்போடு கொள்ளப்படுகிறீர்கள் இந்த ரமதானில எங்களுடைய கட்டிட பணிக்கு நாங்க கேட்கும் போதெல்லாம் இந்த கஞ்சி வகைக்கு அந்த வகைக்கு இந்த வகைக்குன்னு எதுக்கெல்லாம் நாங்க கேட்டோமோ அதுக்கெல்லாம் அதிகமா உதவி செய்த ஒரு மிகப்பெரிய மனம் படைத்தவர்கள் நீங்கள் தான் உங்களுக்கு எவ்வளவு நன்றி சொன்னாலும் எங்க நிர்வாகம் அதிகமாக இதை பற்றி நினைத்து பார்க்கும் நம் பள்ளிவாசல்ல நம்ம ஒவ்வொரு விஷயத்துக்கும் நம்ம தலைவர் செயலாளர் முத்துவள்ளி பொருளாளர் இவங்கெல்லாம் பேசுகிற போது எவ்வளவு கேட்டாலும் எதற்கு கேட்டாலும் அதிகமாக இங்க கொடுத்து கொண்டிருக்கிற ஒரு மகரிபில வந்து ஒரு ஏலான் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஒரு மூவாயிரம் ரூபாய் நாலாயிரம் ரூபாய் வரக்கூடியவர்கள் இந்த அளவுக்கு இங்க இருக்கக்கூடிய மக்கள் செய்கிறார்களா பெரும் பெரும் ஜமாத்துகள் பெரிய பள்ளி அப்படின்னு சொல்லக்கூடிய இடங்களில் இல்லாத அளவுக்கு இந்த உப்ளிபாளையம் பள்ளியில ஒரு மகிழ்வுல ஒரு அறிவிப்பு செய்து விட்டால் இந்த அளவுக்கு கொடுக்குகிறார்களா என்று இந்த பக்கத்தில் இருக்கிற மகல்லா பள்ளிவாசல்கள் எல்லாம் பொதுவா பள்ளிக்கு அதே மாதிரி நோம்பு கஞ்சிக்கு கட்டிட பணிக்குன்னு அல்ல வரக்கூடியவ நம்மை நாடி வரக்கூடிய தேவையாளர்கள் கூட மிகுந்த மனநிறைவோடு சந்தோஷமாக செல்கிறார்கள் அந்த அளவுக்கு உங்களை பத்தி வந்து நம்ம பாக்குறதுனால சொல்றோம் அந்த அளவுக்கு நீங்கள் அள்ளி கொடுக்கிறீர்கள் இப்படி அல்லாவுக்காக வேண்டி இந்த சமுதாயத்திற்காக பள்ளிவாசலுக்காக கஞ்சிக்காக இந்த மாதிரி உண்டான எல்லா விஷயத்திற்கும் அதிகமாக நீங்கள் உபகாரம் செய்திருக்கிறீர்கள் இந்த உபகாரத்தை இந்த ரமதான் மாதத்துல நீங்க செஞ்சிருக்கீங்க இதை அல்லாஹ் அங்கீகரித்து உங்களுடைய எல்லா தேவைகளையும் இம்மையிலும் மறுமையும் அல்லாஹ் நிறைவேற்றி வைப்பானாக நீங்கள் செய்த இந்த உபகாரத்தை கொண்டு வல்லோ நல்லா இம்மையிலும் மறுமையிலும் உங்களுக்கு மிகப்பெரிய பேருபகாரத்தை புரிவானாக இதன் பொருட்டினாலே உங்கள் வாழ்க்கையில் உங்கள் குடும்பத்தில் வியாபாரத்தில் அல்லாஹ் மிகுந்த பறக்கத்தை ஏற்படுத்தி தருவானாக நீங்கள் செய்திருக்கிற இந்த ரமலானுடைய தான தர்மங்களின் பொருட்டினாலே வல்லோ நல்லா உங்களுடைய மரணத்தை நல்ல மரணமாக அல்ல ஆக்குவானாக உங்களுடைய மரணத்தை சுகமான மரணமாக அல்ல ஆக்குவானாக நம்மளுடைய மரணத்தை அவனுக்கு பொருத்தமான மரணமாக அல்ல ஆக்குவானாக இந்த நல் அமல்களின் பொருட்டினால் தான தர்மங்களின் பொருட்டினால் சக்கராத்தின் வேதனை இல்லாமல் லாயிலாக இல்லல்லா முகம்மது ரசூலுல்லா என்கின்ற களிமாவை சொல்லி மரணிக்கக்கூடிய உயர்ந்த பாக்கியத்தை அல்லாஹ் தருவானாக நாம் செய்த இந்த ரமலானுடைய நல் அமல்களின் பொருட்டினால் நம்முடைய கபிரிலே அல்லாஹ் நமக்கு பிரகாசத்தை ஏற்படுத்தி தருவானாக கபிரிலே நிம்மதியான வாழ்க்கையை தருவானாக நாளை மறுமையிலே பெரும் அடையும் அல்லாஹுவனுடைய லிகா என்னும் பொருத்தத்தையும் பெற்று சொர்க்கத்தை பெறக்கூடிய நசீபை நாம் செய்கிற இந்த ரமலானுடைய நல் அமல்களின் பொருட்டினால் அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்தி தருவானாக நாம் செய்யக்கூடிய இந்த பிரார்த்தனையை வல்லோ நல்லா அங்கீகரித்து இம்மை மறுமையில் வெற்றியாளர்களின் கூட்டத்தில் அல்லாஹ் சேர்த்து நல்லருள் புரிவானாக என்று பிரார்த்தித்தவனாக நாம் முன்னால் வைத்த வேண்டுகோள்களை தாங்கள் கவனத்தில் வைத்து தாராளமாக உதவி செய்யுமாறு மீண்டும் மீண்டும் நிர்வாகத்தின் சார்பாக அன்போடு கேட்டுக் கொள்ளப்படுகிறீர்கள் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி தஆலா வபரகாத்து الحمد لله رب العالمين اللهم صل على سيدنا نبينا مولانا محمد وبارك وسلم عليه اللهم إنا نسألك ما سألك منه عبدك وحبيبك ونبيك محمد صلى الله عليه وسلم ونعوذ بك ما استعاذك منه عبدك وحبيبك ونبيك محمد صلى الله عليه وسلم اللهم إنا نسألك حبك وحب من يحبك وحب عمل يقربنا إلى حبك اللهم بارك لنا في تجاراتنا ومعاملاتنا وحرفتنا وزراعتنا يا رحم الراحمين ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار صلى الله تعالى وسلم على خير خلقه سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا ربي صل عليه وسلم